ஹதீஸ் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு அனஸ் அலி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹும் ஆத்தினா துன்யா ஹசனதன் வஃபில் வக்கீனா ஆதாபன்னார் என்பது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் துவாவில் மிக அதிகமாக இருந்தது புகாரி ஆறு மூன்று எட்டு ஒன்பது முஸ்லிம் இரண்டு ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் அவர்கள் தன் துவாவின் போது இந்த துவாவை கூறுவார்கள் மற்ற துவா செய்தாலும் இந்த துவாவையும் கூறுவார்கள் என்று அதிகமாக உள்ளது துவாவின் பொருள் இறைவா இவ்வுலகில் அழகிய வாழ்க்கையை அருள்வாயாக மறுமையிலும் அழகிய வாழ்க்கையை அருள்வாயாக நரக வேதனையை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக